வணக்கம் இது பேச்சு நான் உங்கள் ரோனி இன்று நாம் பார்க்கவிருக்கும் நூல் green politics in China Joy Y Chang Michael Barr ஆகிய இருவரும் எழுதியிருக்கிறார்கள் ப்ளூட்டோ பிரஸ் பதிப்பகம் வெளியிட்டுள்ளது இந்த நூலில் சீனாவின் சோலார் பேனல்கள் பேட்டரி உலகின் மூளை முடுக்கமும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதற்கு பின்விளைவாக அந்த நாடு சூழலியல் சார்ந்து என்ன மாதிரியான சிக்கல்களை சந்திக்கிறது என்பதை இந்நூல் பேசுகிறது பொதுவாக எழுதப்படும் ஆங்கில நூல்கள் சீனாவின் கம்யூனிச கருத்தியல் முரண்பாடுகளை பேசுவார்கள் ஆனால் இந்த நூல் அப்படியான கருத்தியல் விவாதத்துக்குள் நுழையவில்லை பொதுவாக அரசின் செயல்பாடுகள் இயற்கை பாதுகாக்கும் விதமாக இல்லை என்பதை மட்டும் கூறுகிறது அதை பல்வேறு ஆதாரங்களோடு விளக்குகிறது நூலில் சீனாவைச் சேர்ந்த சூழ்நிலை எழுத்தாளர்களின் பல்வேறு வித நூல்கள் அதில் உள்ள தகவல்கள் எடுத்து பேச பயன்பட்டுள்ளன இதில் அரசுக்கு ஆதரவான வகையில் எழுதப்பட்டுள்ள தேசியவாத நூல்களும் கூட உள்ளடங்குகிறது பொதுவாக சீன நாட்டின் இணையத்தில் உள்ளவர்கள் நாட்டின் சூழல் மீது அக்கறை கொண்டவர்களாக பல்வேறு சீன நூல்களில் சூழலியல் கட்டுரைகளை கருத்துக்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தும் சமூக வலைதளம் வழியாக வெளியிட்டு வருகிறார்கள் அதையும் நூல் ஒரு கட்டுரை வழியாக வெளிக்காட்டுகிறது தன்னார்வ சூழ் அமைப்புகள் எப்படி செயல்படுகின்றன அவற்றின் தாக்கம் என்ன அவற்றுக்கு நீதி எப்படி கிடைக்கிறது அவற்றை அரசு எப்படி அணுகிறது என்ற பார்வையும் அறிந்து கொள்ள நூல் உதவுகிறது அதே சமயத்தில் இணையத்தில் தணிக்கை முறை உள்ளதாக குறிப்பிடும் சீனாவில் காற்று மாசுபாடு பற்றி மக்களின் கருத்துக்கள் அரசின் அரசுக்கு எதிராக மாறியதை குறிப்பிடும் இடம் முக்கியமானது அரசு சாராத தன்னார்வ அமைப்புகள் அரசு அங்கீகரித்த தன்னார்வ அமைப்புகள் என இரண்டுக்குமான வேறுபாடு கிடைக்கும் ஆதரவு நிதி என பலவற்றையும் நூலில் விரிவாக விளக்கியுள்ளார்கள் இதன் மூலம் அங்குள்ள தன்னார்வ அமைப்புகளின் சூழலை எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது அடிப்படையாக தன்னார்வ அமைப்பு செயல்பட ஒரே நிபந்தனை தான் செயலில் கவனம் வைக்க வேண்டும் அரசின் கருத்தில் இல்லை என்பதே அது சீனாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் காற்று மாசுபாடு தனது அமைப்புகளை பயன்படுத்தி சோதனை ஒன்றை செய்து முடிவுகளை வெளியிடுகிறது இதற்கும் அரசின் தொழிலுக்கும் வேறு வேறுபாடுகள் வர மக்கள் அமெரிக்க தூதரத்தின் பக்கம் பக்கம் நின்றனர் வேறு வழியில் சீனா விமர்சனங்களை சமாளிக்கும் விதமாக காற்று மாசுபாட்டை அளவிடும் உள்நாட்டு திட்டத்தை வெளியிட்டது அதிலும் கூட தேசபக்தி வெளியானதை உண்மையான தகவல் கிடைக்கவில்லை பறவைகளை கவனித்தலுக்கு மக்களை பழக்கப்படுத்தி சூழல் சார்ந்த அக்கறையை ஏற்படுத்தி அமைப்புகள் பற்றி பற்றிய அமைப்புகள் பற்றிய செய்திகள் ஒரு வாசிக்கும் முயற்சி தெரிகிறது சீனாவில் பொருளாதார வளர்ச்சி பெரிதளவு மேம்பட்டுவிட்டது எனினும் சூழல் பாதிப்புகளுக்கு கவனம் கொடுத்ததை மேம்படுத்தினால் மாசுபாடுகள் கட்டுக்குள் இருக்கும் அந்த வகையில் ஒரு காலத்தில் பெய்ஜிங்கில் காற்று மாசுபாடு பற்றிய புகைப்படங்கள் உலக ஊடகங்கள் வெளியிடப்பட்டு விமர்சனங்கள் வெளியாயின ஆனால் அதே சீனாவில் இன்று காசுமா கன்று காற்று மாசுபாட்டை பெரும்பாலும் முயற்சி எடுத்து குறைத்து சாய்த்து காட்டியுள்ளது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய அம்சம் நூலின் பகுதியில் சூழல் மாசுபாட்டில் உணவுப் பொருட்களில் சேரும் தொழில் கழிவுகள் தொழிற்சாலை கழிவுகள் ஆகியவற்றை பற்றி சீனா தொலைக்காட்சி ஒன்றில் வெளியாக உதாரணம் காட்டி விளக்கியுள்ளார் இந்த சமையல் நிகழ்ச்சியும் இது ஒரு மாசுபாடு விஷயம் பெரும் மகிழ்ச்சி தருகிறது இந்த நூல் நீங்கள் எதற்கு வாசிக்க வேண்டும் என்றால் பசுமை சார்ந்த பல்வேறு கொள்கைகள் பொருட்கள் தயாரிப்பு சீன முன்னிலையில் உள்ளது அதே சமயம் இந்த தயாரிப்பினால் அந்த நாடு எந்த அளவு சிக்கலை சந்திக்கிறது சூழல் பின்னடைவில் அது நாட்டை எப்படி பாதிக்கிறது என்பதை அறிந்து கொள்ள நூல் உதவுகிறது இது மலை பேச்சு பாட்காஸ்ட் நான் உங்கள் ரோனி நன்றி thank you